வலம் தப்பல் ஏழ் படிநாள் தொடங்கி வந்து வழி வழியாற்றிருவிழவிலந்தி அம்போதில் உருவாகி அரியை அழித்தவனை பந்தனதீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்ன பாடுதமே சக்கரத்தேன் கோயில் பொறியாலே ஒத்தொண்டு குடிகுடியாட் குருபடகானனை ஆயிரம் தோழம் புடுகுருதி பாயா சுழற்றியாடி வல்லாருக்க பல்லாண்டு கையுடை காயங்களுக்கு போனோடு காதுக்கு கொண்டலம் என்ன பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு ஒருவனே கலைஞரின் வீதகவாடையுடுத்து மலர் சூடி கலைந்தன சூடி திருவாளத்தில் பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு உடனடியாம் எழுத்துப்பட்ட அன்னாரே அடியாங்கள் அடி கொடு திருமதுரையை ஜெயவனித்து ஐந்தலையமையாக தலைப்பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருநாளே நானு உனக்கு பலவடி நல்லதையால் நமோ நாராயணாவிருந்த நாமம் பலவரவே பல்வகையாலம் பவித்திரனே உன்னை பல்லாண்டு பவித்திரனை பரமேட்டியை சாங்கம் இல்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு தன் விரும்பிய பல்லாண்டு வல்லாண்டம் பரமாத்மனை சூழ்நிறந்தேத்து வர வல்லாண்டன் திறனை பரமேத்தியை சார்ந்தமென்னும் இல்லாண்டான் தன்னை நமோ நாராயணாய வெண்ண பரமா യക്ഷഗോപി പ്രകാശാമി ആവേദ്യം നേടാന്തവാഴി பஞ்சைக்களே பரிபரகாரன் பரிவர்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே கண்ணபுரன் தொழுதாள் இவள் கல்வியோ கைவளை கொள்வது தக்கது ஓ துள்ளு நீர் கண்ணபுரன் தொழுதாள் இவள் கல்வியோ கைவளை கொள்வது தக்கது முத்தத்து நின்னிவள் நோக்கினாள் கண்ணபுரம் என்னுக ஆனனார் தின்னமிருக்க இனிவ நாடமா நன்ன நன்ன நரையூரற்கார் வேங்கட நீர்மலை என்று வாய் வருவினாள் பெருவிசேர் கண்ணபுரம் என்று பேசினால் உருகினாள் இது வெண்கலம் நேர்மலை என்று வாய் கண்ணபுரம் என்று பேசினால் உருகினால் உள்மெழிந்தால் இது உறக்கமந்தால் பெண்மயம் சாலா நிறைந்திரல் பேரலால் கண்ணபுரம் தொடர்ந்தார் கடல் வண்ணர் மேல் என்னமைவர் திருவன்களும் கண்ணபுரம் தொழும் காரிகை பெண்மயன் தன்னுடை உண்மை உரைக்கின்றா பொன்னா வண்ணம் விளம்பினார் வண்ணமும் புன்னிறமாக வந்து என்ன கணபுரம் இடவக கொள்வது யாம் என்ன பேசினார் மாதரன் பேரை இவர் இவள் கடவதன் கண்டுயிலவர் கொள்ள தன்மதிகாயினம் இறங்குமோ இறங்கும்பாய் கீண்டு கந்தானது தொன்மையோர் அரங்கமே என்பது இவள் தனக்காசை அரங்கநீர் பேரின தன்மதிகாயினம் இறங்குமோ எத்தனை புறந்தொந்தாய் கீண்டுகந்தானது தொன்மையோர் அரங்கனே என்பது இவள் தனக்காசையே நின்னுடைய மணி கொண்டுதான் போயின்மை செய்வது தக்கது தெண்டிலா கூழமுடிவடா தெண்டிலன்பதோ தேதிலன் செய்யவில் சோலை கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளையன் கண்ண பெருவரே கண்ணபுரத்து மொழிகளை வார்மலி மங்கையர்கோல் பரகாலன் சீர்மணி பாடல் இவபத்தம் வல்லவர் நீர் வையத்து நீடு நிற்பார்கள் மலே கண்ணபுரத்த மலிகளை வார்மலை மங்கையல்வான் பலகாலஞ்சீர்மலிபாடல் இவபத்மம் வல்லவர் நீர்மலைவையத்து நீடு நிற்பார்களே வல்லாண்டு வல்லாண்டு வல்லாண்டு உன் ஆயிரம் பல்லாண்டு மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் பல்லாண்டு படைபோர் புத்தமுழங்கும் అప్పాంజ సన్నియమం వల్ల సర్వే సుతారే వ్యాడకపరాక్రమ రామానుజాదివ్యాఖ్యాభివర్ధదా రామానుజాదివ్యాఖ్యాజ్వల హియంగర్యామిణే श्रीमनश्रीरङ्गश्रियमणभद्रवाणिजनं संवत्रया नमः श्रीशैलनाथाय कुन्देरगरजन्मने प्रसादप्राप्त्यागर्यशालिने श्रीशैलहृदया पात्र यदीन्द्रप्रवणं वन्दे मुने வாழி திருவாய் முழைப்பிள்ளை மாதகவாள் வாழு மணவாள மாமுனிவன் வாழியவன் ஆனந்திருவாய் முழைப்பொருளை மாநிலத்தோர் வாழி உரைக்கும் செய்யதாமரை தாளினை வாழிய செடவாழி திருநாபி வாழிய விஜமார்பம் பிரிணோளம் வாழிய சுந்தர திரு தோழினை வாழிய அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ ¡Gracias!